உலகினில் உலவிடும் உயிரினம் யாவையும் உறவுடன் காப்பவனே உருவிலா நிலையிலே ஒளிமயமாகவே ஓங்கிடும் இறையவனே நலத்தையும் பலத்தையும் நாடிடும் நல்லவர் நம்பிக்கை நாயகனே நன்மைகள் பொங்கிட நல்லருள் நல்குவாய் நற்பதம் பற்றுகின்றோம் உலகினில் உலவிடும் உயிரினம் யாவையும் உறவுடன் காப்பவனே உருவிலா நிலையிலே ஒளிமயமாகவே ஓங்கிடும் இறையவனே நலத்தையும் பலத்தையும் நாடிடும் நல்லவர் நம்பிக்கை நாயகனே நன்மைகள் பொங்கிட நல்லருள் நல்குவாய் நற்பதம் பற்றுகின்றோம் உலகத்தின் இதயமாய் உருவான இடமென உரைக்கும் உயர்ந்த ஸ்தலம் ஓங்கிடும் புகழுடன் உயர்ந்த பேராலயம் உறைந்திடும் ஈஸ்வரனே நாங்கள் உன்னாமமே நாளுமே முழங்குவோம் நமோ நமோ நமச்சிவாயனே தீங்கெல்லாம் நீங்கவே திருவருள் கொண்டெழு திருநீல கண்டேஸ்வரா உலகத்தின் இதயமாய் உருவான இடமென உரைக்கும் உயர்ந்த ஸ்தலம் ஓங்கிடும் புகழுடன் உயர்ந்த பேராலயம் உறைந்திடும் ஈஸ்வரனே நாங்கள் உன்னாமமே நாளுமே முழங்குவோம் நமோ நமோ நமச்சிவாயனே தீங்கெல்லாம் நீங்கவே திருவருள் கொண்டெழு திருநீல கண்டேஸ்வரா சைவத்தின் தலைநகர் திருவண்ணாமலை சகலரும் போற்றுகின்றார் மெய்யான பக்தியால் மேனியில் நீருடன் ஐயனே தாழ்பணிந்தோம் பஞ்சபூத தலங்களில் அக்னியின் தலமென பாடுவோம் அண்ணாமலை நெஞ்சமாம் கோயிலில் நின்றிடும் ஈசனே நீ எல்லால் கதியில்லையே சைவத்தின் தலைநகர் திருவண்ணாமலை சகலரும் போற்றுகின்றார் மெய்யான பக்தியால் மேனியில் நீருடன் ஐயனே தாழ்பணிந்தோம் பஞ்சபூத தலங்களில் அக்னியின் தலமென பாடுவோம் அண்ணாமலை நெஞ்சமாம் கோயிலில் நின்றிடும் ஈசனே நீ எல்லால் கதியில்லையே திருவாரூரில் பிறந்தவர் காசியில் இறந்தவர் சிதம்பரம் தரிசித்தவர் சிறப்புற முக்தியே என செப்பிடும் சாஸ்திரமே திருவண்ணாமலை என்னும் திவ்ய தலத்தினை நினைத்தாலே முக்தி உண்டாம் சிந்தையில் எண்ணியே சேவித்தோம் ஈஸ்வரா திருவருள் தரையழுவாய் திருவாரூரில் பிறந்தவர் காசியில் இறந்தவர் சிதம்பரம் தரிசித்தவர் சிறப்புற முக்தியே சேர்ந்திடுவாரெனச் செப்பிடும் சாஸ்திரமே திருவண்ணாமலை என்னும் திவ்ய தலத்தினை நினைத்தாலே முக்தி உண்டாம் சிந்தையில் எண்ணியே சேவித்தோம் ஈஸ்வரா திருவருள் தரையழுவாய் அருணை அருணாச்சலம் முத்திபுரி சிவலோகம் அண்ணா நாடு எனவே பெருமையாய் புகழ்ந்திடும் திருவண்ணாமலை பிறவிப்பிணி போக்குமாம் பெருஞானி பலர் வாழ்ந்து பேருடன் சிறப்புகள் பெற்று மகிழ்ந்திட்ட தலமாம் சித்தர்களின் சரணாலயம் என்று சிறப்புறவே செய்த அருணாச்சலேஸ்வரா அருணை அருணாச்சலம் முத்திபுரி சிவலோகம் அண்ணா நாடு எனவே பெருமையாய் புகழ்ந்திடும் திருவண்ணாமலை பிறவிப்பிணி போக்குமாம் பெருஞானி பலர் வாழ்ந்து பேருடன் சிறப்புகள் பெற்று மகிழ்ந்திட்ட தலமாம் சித்தர்களின் சரணாலயம் என்று சிறப்புறவே செய்த அருணாச்சலேஸ்வரா மகிடாசுரனை துர்க்கை மாய்த்து புகழ் கொண்ட மாமலை கோயில் கொண்டாய் அகிலத்தின் நாயகனாய் அன்பர்களின் தாயனவே அருள் புரி அருணாச்சலமே புதல்வன் குமரன் புகழ் புகன்றிட அருணகிரி பிறந்த திருவண்ணாமலையே முதல்வன் உன் திருக்கோயில் முன்னின்று போற்றினோ முன்னேறச் செய்வாய் ஐயா மகிடாசுரனை துர்க்கை மாய்த்து புகழ் கொண்ட மாமலை கோயில் கொண்டாய் அகிலத்தின் நாயகனாய் அன்பர்களின் தாயனவே அருள் புரி அருணாச்சலமே புதல்வன் குமரன் புகழ் புகன்றிட அருணகிரி பிறந்த திருவண்ணாமலையே முதல்வன் உன் திருக்கோயில் முன்னின்று போற்றினோம் முன்னேறச் செய்வாய் ஐயா அருணகிரிக்கு இருமுறை திருமுருகக் காட்சியே சித்தித்தது உன்னாலயத்தில் உருவான பக்தியால் உளமுருகி வேண்டினோம் உயர்வான அருள்வாய் வள்ளாள மகாராஜன் வளர்த்திட மகன் நானாய் வணங்கியே வாழ்த்துகின்றோம் உள்ளத்தில் நீ அல்லால் ஒரு தெய்வம் கொள்வோமோ உயர்பதம் அளித்திடுவாய் அருணகிரிக்கு இருமுறை திருமுருக காட்சியே சித்தித்தது உன்னாலயத்தில் உருவான பக்தியால் உளமுருகி வேண்டினோம் உயர்வான கதி அருள்வாய் வள்ளாள மகாராஜன் வளர்த்திட மகன் நானாய் வணங்கியே வாழ்த்துகின்றோம் உள்ளத்தில் நீ அல்லால் ஒரு தெய்வம் கொள்வோமோ உயர்பதம் அளித்திடுவாய் காமதகனம் சிவனுக்கு தீமிதித்தல் தேவிக்கு ஆம் இரண்டும் அண்ணாமலையிலே பூமிக்கு க்ஷேமத்தை புனிதத்தை சேர்த்திடுவாய் புனிதனே போற்றுகின்றோம் மாணிக்க வாசகர்க்கு தனி கோயில் அமைந்திட்ட மாண்புள்ள அண்ணாமலையே மகிமை சேர்த்திருக்கோயில் மகிழ்வாக திகழ்ந்திடும் மகேஸ்வரா வாழ்த்துகின்றோம் காமதகனம் சிவனுக்கு தீமிதித்தல் தேவிக்கு ஆம் இரண்டும் அண்ணாமலையிலே பூமிக்கு க்ஷேமத்தை புனிதத்தை சேர்த்திடுவாய் புனிதனே போற்றுகின்றோம் மாணிக்க வாசகர்க்கு தனி கோயில் அமைந்திட்ட மாண்புள்ள அண்ணாமலையே மகிமை சேர்த்திருக்கோயில் மகிழ்வாக திகழ்ந்திடும் மகேஸ்வரா வாழ்த்துகின்றோம் கிரியாகவே இருந்து யோகியர்க்கும் ஞானியர்க்கும் குருவான லிங்கோர்பவா அறுபத்தெட்டு சிவஸ்தலத்தில் அகத்தில் நினைத்தாலே அருள்கின்ற மலையானவா அறுபத்து மூவர்க்கும் அடியவர் நால்வர்க்கும் அருள் செய்த பேராண்டவா ஒருமித்த மனத்தோடு உன்னையே தினம் எண்ணும் உன்னடியார் குறை தீர்க்கவா கிரியாகவே இருந்து யோகியர்க்கும் ஞானியர்க்கும் குருவான லிங்கோர்பவா அறுபத்தெட்டு சிவஸ்தலத்தில் அகத்தில் நினைத்தாலே அருள்கின்ற மலையானவா அறுபத்து மூவர்க்கும் அடியவர் நால்வர்க்கும் அருள் செய்த பேராண்டவா ஒருமித்த மனத்தோடு உன்னையே தினம் என்னும் உன்னடியார் குறை தீர்க்கவா உன்மலையை அடைவதற்கு ஒன்பது வழிகள் உண்டாம் உள்ள வழி பக்தியொன்றே பத்துக்கள் தொலைவினிலே பார்த்தால் உன் மலை தெரியும் பக்தியுமே நெஞ்சில் வழியும் என் மனம் துயரொழிய ஏற்றதுன் சிந்தனையே எண்ணத்தில் தெளிவருள்வாய் இமயத்தினும் மேலாய் ஞானயோகி சாது தேவர் எண்ணுகின்ற புண்ணிய ஸ்தலமே உன்மலையை அடைவதற்கு ஒன்பது வழிகள் உண்டாம் உள்ள வழி பக்தியொன்றே பத்துக்கள் தொலைவினிலே பார்த்தால் உன் மலை தெரியும் பக்தியுமே நெஞ்சில் வழியும் என் மனம் துயரொழிய ஏற்றதுன் சிந்தனையே எண்ணத்தில் தெளிவருள்வாய் இமயத்தினும் மேலாய் ஞானயோகி சாதுதேவர் எண்ணுகின்ற புண்ணிய ஸ்தலமே ஆணவத்தை பாவத்தை அழிக்கும் அருணாச்சலமே அருள் புரிந்தாளும் நலமே அடிமுடி காணாமல் அறியும் அயலும் கொண்ட அகந்தை அழித்த சிவமே வேணவாக்கொண்டுமே சக்தியுன் இடப்பாகம் அமரதவம் செய்த தலமே விரும்பும் என் நெஞ்சத்தில் விவேகமும் வீரமும் விளங்கிடச் செய்யாண்டவா ஆணவத்தை பாவத்தை அழிக்கும் அருணாச்சலமே அருள் புரிந்தாலும் நலமே அடிமுடி காணாமல் அறியும் மயனும் கொண்ட அகந்தை அழித்த சிவமே வேணவா கொண்டுமே சக்தியுன் இடப்பாகம் அமரதவம் செய்த தலமே விரும்பும் என் நெஞ்சத்தில் விவேகமும் வீரமும் விளங்கிடச் செய்யாண்டவா கடும் விரதம் தவமின்றி எளிமையாய் நினைத்தாலும் கருணையை பொழிமேகமே காண்கின்ற உயிர்க்கெல்லாம் ஆதாரத்தலமாக கருதும் மலை வாசனே நெடுமலையை தலை நிமிர்ந்து நேர் நின்று காண்கையில் நிச்சயம் வினை தீருமே மனம் வாக்கு காயத்தால் மண்டிடும் தீமைகள் மாய்த்திடும் ஜெகதீசனே கடும் விரதம் தவமின்றி எளிமையாய் நினைத்தாலும் கருணையை பொழிமேகமே காண்கின்ற உயிர்க்கெல்லாம் தலமாக கருதும் மலைவாசனே நெடுமலையை தலை நிமிர்ந்து நேர் நின்று காண்கையில் நிச்சயம் வினை தீருமே மனம் வாக்கு காயத்தால் மண்டிடும் தீமைகள் மாய்க்கிடும் ஜெகதீசனே ஸ்ரீ சக்கர வடிவிலே திருவண்ணாமலை எனும் திவ்யஸ்தலம் வாழ்பவா சீரான வாழ்விற்கு தேவையாம் மனநலம் செய்தருள் அருணாச்சலா மலைகளில் பல குகை மகான்களின் உறைவிடம் மகிமையை போற்றுகின்றோம் மதம் பல சார்ந்தவர் மகிழ்வுடன் உலவிடும் மாண்பு சேர் கிரிவாசனே ஸ்ரீ சக்கர வடிவிலே திருவண்ணாமலையனும் திவ்ய ஸ்தலம் வாழ்பவா சீரான வாழ்விற்கு தேவையாம் மனநலம் செய்தருள் அருணாச்சலா மலைகளில் பல குகை மகான்களின் உறைவிடம் மகிமையை போற்றுகின்றோம் மதம் பல சார்ந்தவர் மகிழ்வுடன் உலவிடும் மாண்பு சேர் கிரிவாசனே நிகரிலா ஆன்மீக நிலையினில் உயர்வான மலையனே மகாதேவனே அகந்தனில் நினைத்தாலே அருள்கின்ற பெருங்கருணை ஐயனே அண்ணாமலையே கற்களெல்லாம் லிங்கங்கள் மரங்களெல்லாம் கற்பகமாம் நீரெல்லாம் கங்கை என்னும் அற்புதங்கள் படைத்திட்டாய் அண்ணாமலையோனே அல்லல்களை தீர்த்தருள்வாய் நிகரிலா ஆன்மீக நிலையினில் உயர்வான மலையனே மகாதேவனே அகந்தனில் நினைத்தாலே அருள்கின்ற பெருங்கருணை ஐயனே அண்ணாமலையே கற்களெல்லாம் லிங்கங்கள் மரங்களெல்லாம் கற்பகமாம் நீரெல்லாம் கங்கை என்னும் அற்புதங்கள் படைத்திட்டாய் அண்ணாமலையோனே அல்லல்களை தீர்த்தருள்வாய் சேஷாத்ரி சுவாமி பகவான் ரமண ரிஷி சிறப்புற்ற கிரிவாசனே ஆசை வலை அறுத்து நேசந்தனை வளர்க்கும் அன்புள்ளம் அருள் நேசனே சாந்தம் விரும்பும் நெஞ்சை காந்தம் என இழுக்கும் சக்தியில் சிறந்த மலையே சன்மார்க நெறி செல்ல சமத்துவ மனம் கொள்ள சக்தியை அருள் ஈஸ்வரா சேஷாத்ரி சுவாமி பகவான் ரமண ரிஷி சிறப்புற்ற கிரிவாசனே ஆசை வலை அறுத்து நேசந்தனை வளர்க்கும் அன்புள்ளம் அருள் நேசனே சாந்தம் விரும்பும் நெஞ்சை காந்தம் என இழுக்கும் சக்தியில் சிறந்த மலையே சன்மார்க நெறி செல்ல சமத்துவ மனம் கொள்ள சக்தியை அருள் ஈஸ்வரா கிருதயுகத்தில் அக்னி பிழம்பாக திரேதாயுகத்தில் ரத்தின குவியலாய் துவாபர யுகத்தில் தாமிரமலையாய் இருந்து இக்கலியுகத்தில் எல்லோரும் போற்றுகிற அருணாச்சலமாய் அமைந்தவனே ஒப்பாக யார் எனக்கு உயர்ந்தவன் தான் என்றே உக்ரமாய் வாதம் செய்தார் அப்பன் பிள்ளையான அரிபிரம்மா அகந்தையினால் தப்பாக போட்டியிட்டார் கிருதயுகத்தில் அக்னி பிழம்பாக திரேதாயுகத்தில் ரத்தின குவியலாய் துவாபர யுகத்தில் தாமிரமலையாய் இருந்து இக்கலியுகத்தில் எல்லோரும் போற்றுகிற அருணாச்சலமாய் அமைந்தவனே ஒப்பாக யார் எனக்கு உயர்ந்தவன் தான் என்றே உக்ரமாய் வாதம் செய்தார் அப்பன் பிள்ளையான அரிபிரம்மா அகந்தையினால் தப்பாக போட்டியிட்டார் அவரவர் சக்தியை அவரவர் உணரவே அடிமுடி காண்க என்றே அக்னி தம்பமாய் ஆகாயம் அளாவிய அற்புதம் போற்றுகின்றோம் அன்ன வடிவத்தில் அயன் பரந்தான் முடிகாண அறிவராகம் அடி தேடவே என்ன முயன்றும் எவர் எதையுமே காணவில்லை ஈசனே உன் பெருமை என்னே அவரவர் சக்தியை அவரவர் உணரவே அடிமுடி காண்க என்றே அக்னி தம்பமாய் ஆகாயம் அளாவிய அற்புதம் போற்றுகின்றோம் அன்ன வடிவத்தில் அயன் பரந்தான் முடிகாண அறிவராகம் அடி தேடவே என்ன முயன்றும் எவர் எதையுமே காணவில்லை ஈசனே உன் பெருமை என்னே இன்னலடைந்த பின்னே இருமூர்த்தி ஈசன் முன்னே தோல்வியை ஒப்புக்கொண்டார் முன்னே விஸ்வரூபம் தன்னை அடக்கி அங்கே குறுகினாய் அக்னிமலையாய் சின்னதாய் சூரிய செம்மையாய் அருணாச்சலம் என்னும் பேர் கொண்டுயர்ந்தாய் முன்னை வினைகளையும் முறையான பக்தியினால் முழுமையாய் ஒழிக்கலாமே இன்னலடைந்த பின்னே இருமூர்த்தி ஈசன் முன்னே தோல்வியை ஒப்புக்கொண்டார் முன்னே விஸ்வரூபம் தன்னை அடக்கி அங்கே குறுகினாய் அக்னிமலையாய் சின்னதாய் சூரிய செம்மையாய் அருணாச்சலம் என்னும் பேர் கொண்டுயர்ந்தாய் முன்னை வினைகளையும் முறையான பக்தியினால் முழுமையாய் ஒழிக்கலாமே அமைதியாய் அழகுடனே கம்பீரமாய் தோன்றும் அண்ணாமலை ஜோதியே சுமைகளாய் பாவங்கள் சூழ்ந்திடா வாழ்க்கையை சுவைத்திட அருள் ஈஸ்வரா அருணாச்சலேஸ்வரா திருநாமம் போற்றியே அரோகரா கோஷமிட்டோம் திருந்திய உள்ளத்தை தீவினை தீக்குமோ திருவருள் புரி ஈஸ்வரா அமைதியாய் அழகுடனே கம்பீரமாய் தோன்றும் அண்ணாமலை ஜோதியே சுமைகளாய் பாவங்கள் சூழ்ந்திடா வாழ்க்கையை சுவைத்திட அருள் ஈஸ்வரா அருணாச்சலேஸ்வரா திருநாமம் போற்றியே அரோகரா கோஷமிட்டோம் திருந்திய உள்ளத்தை தீவினை தீக்குமோ திருவருள் புரி ஈஸ்வரா எட்டுக்கல் சுற்றளவில் என் கோண வடிவத்தில் இருந்திடும் அண்ணாமலை எட்டு லிங்கங்களை கிரிவல பாதையில் ஏற்றிடும் பெருமை என்னே எட்டு இருந்தும் எழில் காணத் தோன்றுமே எட்டு வித அமைப்பாகவே எட்டு ஓம் பக்தியினால் எழில்மலை நாதனே எழுந்தருள் துயர் தீர்க்கவே எட்டுக்கள் சுற்றளவில் எண்கோண வடிவத்தில் இருந்திடும் அண்ணாமலை எட்டு லிங்கங்களை கிரிவல பாதையில் ஏற்றிடும் என்னே எட்டு திசையிருந்தும் எழில் காணத் தோன்றுமே எட்டு வித அமைப்பாகவே எட்டு ஓம்பத்தினால் எழில்மலை நாதனே எழுந்தருள் துயர் தீர்க்கவே குகைகள் பலவாக தீர்த்தங்கள் பலவாக சுனை பாறை நிறைந்த மலையே கும்ப நதி நதி என வழிந்தோடவும் குறை தீர்க்க அமைந்த மலையே பிணி தீர்க்கும் மூலிகை அணி செய்யும் மலர்கொடி செடிமரம் கொண்ட மலையே வினையெல்லாம் தீரவே விரும்பினோம் தரிசனம் விடிவினை தந்து காப்பாய் குகைகள் பலவாக தீர்த்தங்கள் பலவாக சுனைப்பாறை நிறைந்த மலையே கும்ப நதி சோழ நதி என வழிந்தோடவும் குறை தீர்க்க அமைந்த மலையே பிணி தீர்க்கும் மூலிகை அணி செய்யும் மலர்கொடி செடிமரம் கொண்ட மலையே வினையெல்லாம் தீரவே விரும்பினோம் தரிசனம் விடிவினை தந்து காப்பாய் மலை முழுதும் கோயில்கள் மகிமை ஆசிரமங்கள் மகிழ்பறவை விலங்கினங்கள் நிலையுயர் தோற்றமும் நினைப்பினை உயர்த்துமே நிம்மதி தந்து காப்பாய் அலைமோதும் உள்ளங்கள் அமைதியை அடையவே அணுவிடும் அருணாச்சலமே அண்ணாமலையினும் அழகு பேர் உருவிலே ஆண்டவனாய் அமர்ந்த நிதியே மலை முழுதும் கோயில்கள் மகிமை ஆசிரமங்கள் மகிழ்பறவை விலங்கினங்கள் நிலையுயர் தோற்றமும் நினைப்பினை உயர்த்துமே நிம்மதி தந்து காப்பாய் மோதும் உள்ளங்கள் அமைதியை அடையவே அணுகிடும் அருணாச்சலமே அண்ணாமலையனும் அழகு பேர் உருவிலே ஆண்டவனாய் அமர்ந்த நிதியே அண்ணாமலைக்கு அரோகராயன பக்தர் ஆனந்த கோஷமிட்டே கண்களை மூடியே காணுவோர் நெஞ்சினில் கடவுளுன் எழில் ரூபமே என்னாலும் உன்னாமம் எம் நாவால் அர்ச்சிக்கும் எண்ணத்தை நெஞ்சில் சேர்ப்பாய் முன்வினை பின்வினை மூண்ட பெரும் பாவங்கள் முழுமையாய் தீர்த்து வைப்பாய் அண்ணாமலைக்கு அரோகராயன பக்தர் ஆனந்த கோஷமிட்டே கண்களை மூடியே காணுவோர் நெஞ்சினில் கடவுளுன் எழில் ரூபமே என்னாலும் உன்னாமம் எம்னா அர்ச்சிக்கும் எண்ணத்தை நெஞ்சில் சேர்ப்பாய் முன்வினை பின்வினை மூண்ட பெரும் பாவங்கள் முழுமையாய் தீர்த்து வைப்பாய் காட்சிக்கு இனியதாய் காண்போர் வினை தீர்ப்பதாய் கருத்தினில் ஞானம் சேர்க்கும் மாட்சிமை வாய்ந்ததாய் மதிப்பினை காத்திடும் மதியினை அருள்மலையே கைலாயம் வைகுண்டம் கந்தலோகம் வித்யாலோகம் திருமகள் உன்னில் கண்டாள் உயிருடல் உணர்வென உள்ளவர் அடியவர் உயர் புகழ் உரைக்கும் மலையே காட்சிக்கு இனியதாய் காண்போர் வினை தீர்ப்பதாய் கருத்தினில் ஞானம் சேர்க்கும் மாட்சிமை வாய்ந்ததாய் மதிப்பினை காத்திடும் மதியினை அருளும் மலையே கைலாயம் வைகுண்டம் கந்தலோகம் வித்யாலோகம் திருமகள் உன்னில் கண்டாள் உயிருடல் உணர்வென உள்ளவர் அடியவர் உயர் புகழ் உரைக்கும் மலையே மார்கழியில் ஒரு நாளில் ஒரு முறை வலம் வரின் மகிழ்ந்திட ஓராண்டு பல நாம் தேர்ந்திடும் பக்தியில் கிரிவலம் வருவதால் சேர்ந்திடும் நன்மை கோடி ஆயிரம் அஸ்வமேதையாக பயன் தருமாம் அன்பரின் ஒவ்வொரடியும் பாவங்கள் தொலைந்திட சாயுஜ நிலை தரும் தை மாதம் கிரிவலமே மார்கழியில் ஒரு நாளில் ஒரு முறை வலம் வரின் மகிழ்ந்திட ஓராண்டு பல நாம் தேர்ந்திடும் பக்தியில் கிரிவலம் வருவதால் சேர்ந்திடும் நன்மை கோடி ஆயிரம் அஸ்வமேதையாக பயன் தருமா அன்பரின் ஒவ்வோரடியும் பாவங்கள் தொலைந்திட சாயுஜ்ய நிலை தரும் தை மாதம் கிரிவலமே பவளக்குன்றே பரமனே என பதம் பணிந்த அப்பரை பாதுகாத்தவனே பரமேஸ்வரா பக்தி பரவசமாய் பாடுமென் பாவங்கள் பரந்திட அருள் பாலிப்பாய் தவளைகள் குளத்தினில் தங்கியிருந்தாலும் தாமரை மாண்புணருமோ தலை மேலே கை கூப்பி வணங்கிட கை தந்தாய் தயாபரா போற்றுகின்றோம் குன்றே பரமனே என பதம் பணிந்த அப்பரை பாதுகாத்தவனே பரமேஸ்வரா பக்தி பரவசமாய் பாடுமென் பாவங்கள் பரந்திட அருள் பாலிப்பாய் தவளைகள் குளத்தினில் தங்கியிருந்தாலும் தாமரை மாண்புணருமோ தலை மேலே கை கூப்பி வணங்கிட கை தந்தாய் தயாபரா போற்றுகின்றோம் ஆதி அந்தமில்லா சோதி வடிவாய் நீண்டு தீபமாய் நின்றதேவா அழலாக ஓங்கிய ஞான சொரூபனே அகிலம் உன் கைவண்ணமே நீதியை நிறுத்தவே நெருப்பாக நின்றாயோ நெடுமால் பிரம்மன் உணரவே நெடுமுடி கழலடி தொடமுடியா நிலை இருமூர்த்தி கர்வபங்கம் அந்தமில்லா சோதி வடிவாய் நீண்டு தீபமாய் நின்ற தேவா அழலாக ஓங்கிய ஞான சுரூபனே அகிலம் முன் கை வண்ணமே நீதியை நிறுத்தவே நெருப்பாக நின்றாயோ நெடுமால் பிரம்மன் உணரவே நெடுமுடி கழலடி தொடமுடியா நிலை இருமூர்த்தி கர்வபங்கம் எட்டாத முடியையும் கிட்டாத அடியையும் எளிமையாய் பக்தி காணும் இல்லை ஐயா வீரப்பொற்பதமே வேதனை தீர்க்க வருவாய் மட்டிலா ஞானத்தால் மமதை அழித்திட மலையவா உனதருள்தா மனிதராய் பிறந்த பின் மக்களாய் வாழ்வதோ மடமையை உடைத்தருள்வாய் எட்டாத முடியையும் கிட்டாத அடியையும் எளிமையாய் பக்தி காணும் இல்லை ஐயா வீரப்பொற்பதமே வேதனை தீர்க்க வருவாய் மட்டிலா ஞானத்தால் மமதை அழித்திட மலையவா உனதருள்தா மனிதராய் பிறந்த பின் மக்களாய் வாழ்வதோ மடமையை உடைத்தருள்வாய் அண்ணாமலையில் தவம் செய்து அழகு இளமை பெற்றதனால் உண்ணாமுலையானால் உமையே பண்ணும் முன்வினை பயன் என்னவோ அறிந்திலேன் பாசமுடன் அருள்வாய் கதியே அகந்தைகள் ஒழியவே அகந்தனில் அமர்ந்தருள் அண்ணாமலை ஜோதியே ஜெகமுரு உயிரெலாம் சுகம் பெற வழியருள் சேவடி போற்றி போற்றி அண்ணாமலையில் தவம் செய்து அழகு இளமை பெற்றதனால் உண்ணாமுலையானாள் உமையே பண்ணும் முன்வினை பயன் என்னவோ அறிந்திலேன் பாசமுடன் அருள்வாய் கதியே அகந்தைகள் ஒழியவே அகந்தனில் அமர்ந்தருள் அண்ணாமலை ஜோதியே ஜெகமுரு உயிரெலாம் சுகம் பெற வழியருள் சேவடி போற்றி போற்றி ஜெகமுரு உயிரெலாம் சுகம் பெற வழியருள் சேவடி போற்றி போற்றி மலை தீபம் கண்ணால கண்டாலே என்னாலும் வாய்க்கும் நலமே பொன் வேண்டாம் புகழ் வேண்டாம் என்னாலும் உன எண்ணும் அன்பான மனம் வேண்டும் இறைவா என்னாவி நிற்கின்ற உன் நாமம் தன்னைத்தானே இசையாக பொழிந்திடுவேன் இறைவா பூமியில் உயிர் வகை க்ஷேமமாய் வளர்வது புனிதன் உன் திருவருள் அன்போ எமையாடு நீசனி உமையவள் நீசனி எல்லாமும் நீ என்று ஈசா தொன் வேண்டாம் புகழ் வேண்டாம் என்னாலும் உனை எண்ணும் அன்பான மனம் வேண்டும் இறைவா விரி நிற்கின்ற உன்னாமம் தனைத்தானே இசையாக பொழிந்திடுவேன் இறைவா சொன்னானே உன் பேரை சொன்னாலே தன்னாலே பறந்தோடும் வினையே உண்ணாமுலை அம்மன் உன்மீனி சரிவாதி உலகோக்கு சொல்கின்ற நீதி பெண் என்றும் ஆண் என்றும் பெருமையாய் சமமாக வேதமில்லா வாழ்வு தானே பண் ஒன்றே உயர்வென்று பறை கொட்டி புகழ்வாடும் பறந்த உள்ளம் தனைத்தாராய் பறந்த உள்ளம் தனைத்தாராய் நீ பறந்த உள்ளம் தனைத்தாராய் தாராய் பொன் வேண்டாம் புகழ் வேண்டாம் என்னாலும் உனை எண்ணும் அன்பான மனம் வேண்டும் இறைவா என்னாவில் இனிக்கின்ற உன்னாமம் தனக்கான இசையாக பொழிந்திடுவேன் இறைவா பூமியில் உயிர் வகை கேமமாய் வளர்வது புனிதன் உன் திருவருள் அன்போ எமையாளும் ஈசனி உமையவள் நீசனி எல்லாமும் நீ என்று ஈசா ஒன்பதுடன் நீண்ட பிரகாரங்கள் மதில்கள் கொண்டே உன்னதமையுள்ள உந்தன் திருக்கோவில் உள்ளத்தை மகிழ்விக்கும் அழகு பயபக்தியுடன் தேடி பணிந்திட வருவோர்க்கு பரவசம் தரும் மலத்தோட்டம் மண்டபம் கோபுர பாடங்கள் யாவுமே மனதுக்கு பேரின்பமூட்டும் மனதுக்கு பேரின்பமூட்டும் நம் மனதுக்கு பேரின்பமூட்டும் பாண்டவன் பக்தியை தூண்டனல் அரசர்கள் அமைச்சிட்ட கோபுர நீர்த்தி ஆண்டு பன்னூராக அழியாமல் வரலாற்று அறிவினை தருகின்ற கீர்த்தி வேண்டி வரும் மக்கள் இணைகளை தீர்க்குமே சிந்தைகள் புரிகின்ற ஈசா தூண்டிவிடும் ஆசை துன்பங்கள் தொடர்வதோ தூய எண்ணங்களை நீத்தார் தூய எண்ணங்களை நீத்தார் நிலையானவா போற்றி நாம் அறை ஓதிடும் உட்பொருளானவா நன்மைகள் அருளுவாய் போற்றி நுண்ணுரை தேறிய நுண்ணறிவாளர்கள் நுட்பமாய் உணர்பவா போற்றி ஏனென இனித்திட சேர்ந்திடு சிந்தையில் சேவித்தோம் ஈஸ்வரா போற்றி அருணாச்சலேஸ்வரா போற்றி அருணாச்சலேஸ்வரா போற்றி போ பெரும் சக்தி ஐயா பக்தி பெரும் சக்தி ஐயா பக்தி பெரும் சக்தி ஐயா மலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திரு நீரமினியில் பூசுங்க வாருங்கய்யா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திரு நீரமினியில் பூசுங்க அரோகரா அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா யாவருமே சேர்ந்து ஈசன் நாம கோஷம் போடுங்க வாருங்கய்யா வாருங்க அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க நீரமினியில் பூசுங்க வாருங்கய்யா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க நீரமினியில் பூசுங்க சுத்தமாக மடமையெல்லாம் நீங்க வாழ்வில் வசதி ஓங்க கடமை செய்து வாழ மாந்தர் உடமை காக்க வேணும் அருணாச்சலம் நம்மை கருணையுடன் காப்பார் வாருங்கய்யா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திரு நீரமேனியில் பூசுங்க வாருங்கய்யா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்க ஐயா பூசுங்க திருநீரமினியில் பூசுங்க வந்தோம் ஆர்வத்தோடு துள்ளி இதயத்திலே நின்று நல்ல வழியை காட்டி வைப்பார் வாழ்க்கையாற்றில் நீந்த ஈசன் வகுத்த நல்ல மார்க்கம் ஆழ்ந்த பக்தி என்று நாம் அறிந்து செல்வோம் நன்றி வாருங்கய்யா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திரு நீலமினியில் பூசுங்க பாருங்கையா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கையா பூசுங்க திரு நீலமினியில் பூசுங்க பாசம் அறிவை மயங்க வைக்கும் மோசம் அந்த நிலையில் நெஞ்சில் நம் ஆசை வஞ்சம் கொஞ்சம் அண்ணாமலை இறைவன் நம்ம எண்ணம் எல்லாம் இறைவான் அபயம் என்று போவோம் அவன் அன்புக்கு ஆளாவோம் வாருங்கய்யா வாருங்க அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திரு நீரமினியில் பூசுங்க ஐயா வாருங்க அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க மினியில் பூசுங்க ஈசன் அருளை பெறுவோம் நலங்கள் எல்லாம் தருவான் நல்ல கதியும் தருவான் நானே பெரிய ஆளு என்று நாமே சொல்லிக் கொண்டால் மானம் போக நீரும் இதுதானே நமக்கு பாடம் பாருங்கய்யா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திரு நீரமினியில் பூசுங்க வாருங்கய்யா வாருங்க திரு அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திருநீரமினியில் பூசுங்க ஆரோகரா ஆரோகரா அண்ணாமலை கரோகரா யாவரும் சேர்ந்து ஈசன் நாம கோஷம் போடுங்க வாருங்கய்யா வாருங்க அண்ணாமலைக்கு வாருங்க பூசுங்கய்யா பூசுங்க திருநீரமினியில் பூசுங்க பாருங்க